குரங்காகவும் சிங்கமாகவும் நாயாகவும் நரியாகவும் அலைய தயாராக இருக்கிறான் நடுவர் அவர்களே ஆனால் இவன் மனிதனாக இருப்பதற்கு தயாராக இல்ல தயாராக இல்ல முதல் நாள் முதல் ஷோ பார்த்துட்டு படம் டக்கர்ரா மச்சி அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அது அதனாலதான் இவன் அந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் திருச்சியில குஷ்புவுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா நடுவர் அவர்களே இன்னொரு விவரம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல நம்ம பட்டிமன்றம் தான் நடுவரவர்களே தயவு செய்து அதை வழக்காடு மன்னமா மாத்திக்கங்க என்னையும் சுபமாரிமுத்தையும் மட்டும் விட்டுருங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போய் இந்த நாட்டை சீர்படுத்துகின்ற அணியை வச்சு நீங்க நல்லா பேசலாம் நடுவரவர்களே இவன் குஷ்புவுக்கு கோயில் கட்டி இருந்தான் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அது ஒரு பாதி மேலைக்கு வரவே குஷ்புவனுடைய மார்க்கெட்டு சரிஞ்சு போச்சு என்ன ஆயிடுச்சு தெரியுமா இப்ப நக்மாவுக்கு மாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கோயில் திருச்சியில இல்லையே திருச்சியில தான் நடுவரவர்களே அது வடக்க இருக்கிற சொன்னாங்க அது ஏரோப்ளேன்ல வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க உண்மைதான் நடுவரவர்களே அது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு கடை ஒரு ஒரு ஒரு ஜவுளி கடையை திறக்கிறதுக்காக ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்தாங்க சிலுக்க கூப்பிட்டு வந்தாங்க சிலுக்க கூப்பிட்டு வந்து அந்த ஜவுளி கடையை திறக்க சொல்றாங்க ஒரு அர்த்தம் வேணாம் ஐயா என்ன சொல்லுங்க அந்த அம்மாளுக்கும் ஜவுளிக்கும் தான் சம்பந்தம் தான் இல்லையே அதை கூட்டிட்டு வந்தா ஜவுளி கடையை திறக்கிறது நடுவர் அவர்களே சம்பந்தம் இல்லாத கூப்பிட்டு வர்றதே இவங்களுக்கு வேலையே கூப்பிட்டு வந்துட்டான் கூப்பிட்டு வந்து அப்படி அம்மா திறந்து வச்சு ஒரு டோரினோவை உடச்சு அந்த ஓனர் அப்படி கையில கொடுத்தாரு குடிச்சோன்னா ஒரு முடக்கு குடிச்சிட்டு அந்த அம்மா வச்சுச்சு இந்த நாட்டின் இளைஞர்கள்லாம் ஒரே போட்டி ஒரே போட்டி அப்படி பாஞ்சிட்டான் அந்த சோடா மேல அந்த தொழிலா மேல பாஞ்சிட்டான் அமைதியா இருங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கூப்பிட்டு வந்து ஒரு அண்டாவை கொண்டு வந்து ஒரு பத்து இருபது தொழில்நோவை ஊத்தி இந்த எச்சில் பட்ட தொழில்நோவை ஊத்தி குச்சியை விட்டு கலக்கி எல்லாத்துக்கும் பானமாக கொடுத்தா நடுவர் அவர்களே பானமாக கொடுக்கிறான் அதை வாங்கி குடிச்சிட்டு இவன் பெருமிதத்தோட நான் எச்சில் சோடா குடிச்சேன் எச்சில் தொழிலோ குடிச்சேன்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறார் நடுவர் அவர்களே கேவலமான நிலையில் இருக்காங்க மாதிரி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு சொன்னார் பாட்டை பற்றி சொன்னார் பாட்டை பற்றி நீங்க சொல்லலாமா சொல்லக்கூடாது இன்னைக்கு இருக்கிறது பாட்டா நடுவரவர்களே மோசமான வசனங்கள் மோசமான கதை காட்சி அமைப்புகள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைய திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் திரைப்படத்தை கொண்டு வந்து டிவி முன்னாடி நிறுத்தி பத்து பதினைந்து படங்களை ஒரு நாளைக்கு போட்டா மனிதனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் சீரழியுமா சீரழியாவா நடுவர்களே சீரழிஞ்சு போயிருச்சு சமுதாயம் கெட்டு போனது சமுதாயம் கெட்டு போனதற்கு வேறொரு காரணத்தை திருஷ்டித்து சொல்லுகிறார் பெண்மணி அப்படிப்பட்ட காரணங்களை இங்கே கொண்டு வர வேண்டாம் அதற்கு வேறு பட்டிமன்றங்கள் வைப்போம் திரைப்படங்களினால் திரைப்படங்களினால் இந்த நாடு சீரழிந்திருக்கிறது சமுதாயம் குட்டிச்சவராக போயிருக்கிறது என்று கூறிக்கொண்டு என் முதல் சுற்று வாதத்தை முடித்து மீண்டும் மறுவேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் முல்லை நடவரசு திரைப்படம் இந்த சமுதாயத்தை சீரழித்திருக்கிறது ரொம்ப அருமையா பேசிவிட்டுட்டார் என்னையா கலாச்சாரத்தை இப்படியா கெடுக்கு இந்த சினிமா பழைய காலத்துல இருந்தாலும் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கிறீங்க இந்த சினிமானால ரசிகர் மன்றம் ஒண்ணு பார்த்தாதான் இவங்க நாசமா போனதுக்கு அப்படின்னார் அவன் பாடி நல்லா முடி வளர்ந்துருக்கு அருமையா முடி வளர்ந்துருக்கு இவனுக்கு இவன் பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் வழுக்க அப்படியே வெட்டி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றேன் ரஜினிகாந்துக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் வயசுக்கு இந்த இடத்துல சொட்டை விழுகிறது நியாயம்தான் இவன் இருபத்தி ரெண்டு வயசுக்காரன் அவரு மாதிரியே சொட்டைய உண்டாக்கி ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே வாரானே இது சினிமா செஞ்ச சாதனையா கேக்குறாரியா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு பழமொழி பெத்த அப்பனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறேன் அவருக்கு உன் உயிர் எதுக்கு ரஜினிகாந்துக்கு உன் உயிரை கொடுத்து என்னத்தை சாதிக்க போற உலகத்திலேயே மிக சீப்பா கிடைக்கிறது மனுஷன் உயிர் தான் அது ஒண்ணுதான் ரொம்ப விலை கம்மியா தான் பார்த்த பெரிய நம்ம தான் சொல்லிக்கிறது பத்திரிகையில போடுவேன் ரூனா மூனா ரேனா ரோனா ரங்கசாமி நிலக்கிழார் என்ன நிலக்கிழார் செத்த பிறகு அவ்வளவுதான் உன் மரியாதையே வேற ஆனா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு பழமொழி ஒரு மணி நேரம் தலையை சீவுறானா உள்ள இப்படி விரலை கொடுக்குறேன் குபீர்னு உழப்புறேன் என்னன்னு கேட்டா கேட்ட ஆளுக்கு கிறுக்காயிடுறேன் நான் கேள்வி கேட்கிறேன் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுக்கு எங்க சிரிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு தெரியுதா அம்பாட்டு துண்டு துண்டா இப்படி சிரிக்கிறத ஒரு ஃபேஷனா நினைக்கிறேன் அவரு சிரிக்கிறது அவருடைய பாணி நீயே அதே மாதிரி சிரிக்கிற யோசிக்க வேணாமா கவிஞர் முல்லை நட கேட்டாரு சூப்பர் கேள்வி இன்னைக்கு ஒரு பயலை கூப்பிட்ட அம்மா காலையில சாப்பிட்டது என் மகன் சாப்பிட்றாடே பட்னியா கிடந்து இப்படி சாகிறியாடான்னு அந்த அம்மா கேட்டதுக்கு அவன் அடிச்சாம்பார் ஒரு வசனம் நான் ஒரு தடவை தின்னா நூறு தடவை தின்னா மாதிரி அவன் அம்மாட்டு என்னடா திங்கிறதுக்குமா அந்த வசனத்தை பேசுறது அவரு பாச்சா படத்துல பேசினாருன்னா நீ சோறு திங்கிறது கொண்டு வந்து அதை போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு இந்த வசனத்தை சொல்லி பிள்ளையாருக்கு ஒருத்தன் அல்வா கொடுத்தேன் தெரியுமா பிள்ளையார்ட்ட ஒரு காரியத்துக்காக வேண்டிக்கிட்டவே நூறு தேங்காய் ஒடிக்கிறேன் இருக்கேன் அடுத்த நாள் போய் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு குட் பைன் இருக்கேன் பூசாரி வாத்திருக்காரு ஏன்டா நேத்து தான் என் முன்னாடி நூறு தேங்காய் உடைக்கிறேன்னு இப்ப நீ வாட்டுக்கு ஒன்ன ஒடிச்சிட்டு போனா நாங்கெல்லாம் எப்படியா பொழைக்கிறது என்ன அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் ஒரு தேங்காய் உடைச்சா நூறு தேங்காய் உடைச்சா மாதிரி பிள்ளையாருக்கே தெரியுங்கிறேன் என்ன பிள்ளையாரு கணேஷ் தேட்டர்ல பாச்சா படமா பார்த்தாரு பாரியா சாமிக்கு அல்வா கொடுக்கறான்ல இந்த மாதிரி கலாச்சாரத்தை யாரு கொண்டு வந்தது சினிமா தானே நாங்க வாத்தியார்களா வகுப்புல பாடம் நடத்தினா இரண்டு பக்கமும் வழுக்கையாக வெட்டி கொண்டு பெயிண்ட் அடிக்கவும் சொல்லி கொடுத்தமா சினிமா நடத்துறாங்கல்ல இந்த பாடம்லாம் என்னையா பேசுற வெண்மணி சினிமா எப்படி சமுதாயத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு ஒரு வீட்டுல ரெண்டு ஆம்பளை பேலிய மூத்த பைய நோட்டை பூரா எழுதி எழுதி வச்சிருக்கேன் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு சின்ன பைய காற்று இருப்பது மூச்சுக்காக நாங்கள் இருப்பதோ கமலுக்காக அப்படிங்கிறேன் அவ அப்பா அழுதாரு ரெண்டு பேரும் இப்படி நாசமா போயிட்டாங்க ரெண்டு ஆம்பளை பயலும் இப்படி இருக்கானுங்கள ஐயான்னு அழுதாரு நான் போய் அவருக்கு ஆறுதல் சொன்னேன் சின்ன வயசுல அப்படித்தாங்க இருப்பாங்க அப்புறம் எல்லாம் சரியா பேரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்புறம் அவர் இப்படி மேல பார்த்து என்ன இருந்தாலும் சத்யராஜ் மாதிரி வருங்களா அப்படின்னு அவங்க அப்பயும் ஒரு மன்ற தலைவரா இருக்காங்க யார விட்டு வச்சிருக்குது இந்த சினிமா என்னமோ பேசுறிய பேச்சு கவிஞர் முல்லை நடவரசுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு அப்படிப்பட்ட சினிமா கலாச்சாரத்தை நாகரீகத்தை பண்பாட்டை இளைஞர்களுடைய தேச பற்றை நாட்டு பற்றை எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்குது என்னமோ சினிமா சீர்படுத்தி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய கட்சிக்கான வாதத்தை மிகச் சிறப்பாக கவிஞர் முல்லை நடவரசு வச்சிருக்கிறார் இனி சினிமா சமுதாயத்தை சீர்படுத்துன்னு பேசுறதுக்கு அங்க பார் வித்தாடு போக சொச்சாடு முடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு இனிமே போய் நம்ம இந்த சினிமாவை நியாயப்படுத்தி என்னத்தை பேசுறது அப்படின்னு கவிஞர் மூரா இதுல பணியே வேற வாப்பாயே வந்து பேசு சினிமா சீர்படுத்துகிறது கவிஞர் மூரா பேசுங்கப்பா நடுவர்களே வித்தாடுவோ சொச்சாடு முடிக்கிறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எனக்கே பாடமா பழனிக்கே பஞ்சாமிரதம் எடுத்துக்கிட்டு இருக்கானே சொச்ச ஆடு சந்தோஷமா முடிச்சுக்கிட்டு அர்த்தம் அது நாளைக்கு போயிட்டு வாங்கி அது வேற நடுவர்களே கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு முதல்ல யோசித்து பார்க்கணும் திரைப்படங்கள் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதா சீரழி சீரழிக்கவில்லையாங்கிறங்க தலைப்பு இவர் என்ன பேசிட்டு போனாங்கிறத அவரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் தனியா கூப்பிட்டு போய் கேட்டா அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு மனுஷனை போட்டு கோப்பிட்டு போயிருக்காரு அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும்ல அது அவர்கிட்ட நிறைய அரை மணி நேரம் விளங்காம அரை மணி நேரம் பேசுறதுக்கு இன்னைக்கு அப்படி பேச்சாளங்க நான் பெரிய தலைவங்களா இருக்காங்க அப்ப அப்படி பேச்சாளதான் வர அணித்தலைவர் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிட்டு தான் கேட்டா எங்க அக்காவை கூட படத்துக்கு போனாராம் ஆரம்பத்துல இருந்து ஒருத்தன் போட்டு அடிச்சு கொடுப்படுத்தினதை பார்த்து அப்படியே அவ கதறினத பார்த்து எங்க அக்கா மூசு மூசுன்னு அழுதுச்சான் உடனே இந்த போதை மரத்தை புத்தர் தத்துவம் சொன்னாராம் அவன் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு அழுகிறாடி நீ அஞ்சு ரூபாய கொடுத்துட்டு அழுகிறேன்னு நடுவுறவர்களை நானையும் உண்டாட்டி கூட்டு படத்துக்கு போனேன் ஆறு எனக்கு ஒரு உண்மை தெரியுது எல்லா பேரும் பொண்டாட்டிய கூட்டு படத்துக்கு போயிட்டு இங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இங்க வந்து நடுவுறவர்களை ஆகக்கூடி எனக்கு ஒரு உண்மை தெரியுது நாங்கெல்லாம் பொண்டாட்டிய கூப்பிட்டு படத்துக்கு போறோம் ஓ கேசட்ல பதிவாகிட்டு இருக்குதியா குடும்பத்துல கலகம் ஆயிர போதியா நீ வேற யோ பேசியா நீ வாட்டுக்கு என்னென்னத்தையும் உண்மைகளையெல்லாம் அழுத்து விட்டுக்கிட்டு இருக்க உண்மைங்கிறது எப்பயுமே ஒண்ணு இருக்கு நடுவர்களே நானையும் முண்டாட்டி கூட படத்துக்கு போனேன் அங்கேயும் ஆரம்பத்துல இருந்து குடிச்சு போட்டு வந்து மிதி மிதி மிதி மிதிச்சு படுத்தின கொடுமையை தாங்க மாட்டாம எனக்கே கண்ணு கலங்கிருச்சு திரும்பி பார்த்தா என் முண்டாடி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா கேட்ட ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட கண்ண தண்ணி வரலையா அந்த கொடுமைப்படுத்துறானே உனக்கு கொஞ்சம் கூட மனசுல இறக்கம் இல்லையான்னு கேட்டா சிரிக்கிறா பூரம் பொய்யா காமிக்கிறா என்னத்துக்கு எப்படி பொய்ய காமிச்சிட்டாங்கன்னு கேட்டா வீட்டுல நீங்களா என்னை அடிக்கிறீங்க அங்கேயும் அப்படித்தானே இங்கேயும் அப்படித்தானே அட எங்கேயும் எங்கேயுமே அப்படித்தானா நம்ம ஆம்பளைய சும்மா வெளியே தான் போடு அப்படின்னு அவன் உள்ள போய் இப்ப என்ன இப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு uh, எதுக்கு நம்மளுடைய மழுப்புறீங்க போடின்னு அடுத்த சொல்லுங்க போட அதான் உண்மை உண்மையிலும் ஒன்று இருக்குங்கிறதையே மறந்து கொண்டு முல்லை நரசர் பேசியிருக்கின்றார்கள் திரைப்படம்ங்கிறது என்ன பொதுவா அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நடுவர்களே ப்ரொடியூசர்ல இருந்து செவத்துல வால்போ சுற்ற அந்த தொழிலாளி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பிழைக்க வேண்டிய ஒரு மாபெரும் தொழிற்சாலை ஏன்னா மகாத்மா காந்தியா ப்ரொடியூசர் சாக்ரட்டிஸா டைரக்டர் பூரண சமுதாய துண்டா திரைப்படம் என்பது கிடையாது அது ஒரு தொழிற்சாலை அது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்ங்கிறத முதல்ல மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு அதனால போட்டியில என்ன செய்யணும் தெரியாம ஊருகா மட்ட பார்த்துருப்பீங்க ஒரு காலத்துல இலையில மடிச்சு கொடுத்துருந்தீங்க அதை இப்ப சசையில போட்டு கொடுக்குறேன் அதை ஒருத்தன் மறந்துட்டு சாம்புன்னு தலையில வச்சு கண்டறிஞ்சு எறிஞ்சு முடிச்சு தொழில இவ்வளவு தூரம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திரைப்படம்ங்கிறது ஒரு தொழிற்சாலை அதுல இருக்க ஆயிரக்கணக்கான பேர் பிழைக்கணும்னா சில ஜல்காட்டு வேலையெல்லாம் பண்ணித்தாக இருக்கு அவர் வீட்டுல இருக்கான ஒன்றரை வயசுல ஒரு பையன் இருக்கானா எங்க மாமன் வீட்டுல அவன் ஒரு முறை கேட்டு உள்ள கையை விட்டு உழைச்சிட்டு போயிடானா ஓமா எப்படி இருப்பான் உண்மையமா இருப்பான் என் வீட்டுல ஒருத்தர் இருக்கேன் நடுவர்களே அவன் அறிவாளிக்கு பிறந்த அறிவாளி அவன் இடையில இடையில வள்ளி படத்துல ரஜினிகாந்த் மாதிரி வந்து ஒரு தத்துவத்தை ஊத்துட்டு போய்கிட்டே அன்னைக்கு அப்படித்தான் எனக்கு என் முண்டாட்டிக்கு பயங்கரமான ஃபைட் ஆகி போச்சு அவ என்னை அடிக்க என்னை அவட்டிக்க பயங்கரமான ஃபைட் திடீர்னு இடையில குறுக்கு வந்த அப்பா அம்மா சொல்றது கேளுப்பா போய்க்க அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சவன் என் குடும்பத்துல இதுவரைக்கும் எந்த குழப்பமே கிடையாது அதான் அறிவாளிக்கு பிறந்தவன் மனுஷயா நீ உண்மையில எது உண்மை எது பொய்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நடுவர்களே திரைப்படத்தினுடைய வரலாறு என்ன ஆரம்பத்துல திரைப்படம் எடுத்தாங்க பூரா பக்தி படமா எடுத்தான் வெறும் புகையா காட்டுவாங்க திடீர்னு ஒரு மீசு கொடுப்பாங்க <clears throat> அடிப்பாங்க புகை விலகு விலகுனா பார்வதி சிவனும் குந்திக்கணும் இருக்கும் <laughs> நாரத கிட்டாரோட வருவார் சி தம்புராவோட வருவார் நாராயணா நாராயணா இவர் சிரிப்பாரு என்ன காரியமாக வந்தீர் பரம்பொருளே யாருக்கும் கிடைக்காத ஒரு டிவைன் ஃப்ரூட் எனக்கு ஒன்று கிடைத்தது அதை நான் ஈட்டுவதை விட தாங்கள் ஈட்டுவது சார சிறந்தது அப்படின்னு ஒரு டைலாக் விடுவார் உடனே இவர் அடிப்பார் ஃப்ரூட்டை கொண்டு வந்து டிராமாவை துவக்குகிறீரா ஆரம்பிட்டான் உடனே பார்வை சொல்லும் டீஸ்கோ நைனா <laughs> சொன்ன உடனே கப்புன்னு வாங்கிடுவார் வாங்க உடனே பார்ப்பார் அவர் என்னையுமே ஒரு நல்ல தரும படக்குன்னு புண்டாட்டிகள் இல்லையா அது மாதிரி கப்புன்னு திங்காது ரெண்டு பேரும் கரெக்டா வந்துருவாங்க மம்மி ரெண்டு உடனே ஆளுக்கு உடனே ஒரு இடல இன்வால்வ் ஆவார் நாதர் no don't cut the fruit it is the divine fruit அதை வெட்டப்படாதியா மூசா தின்னா டிவைன் உடனே பார்ப்பார் okay what can I do யோசிப்பார் உடனே பார்வை சொல்லும் நீங்க தான் நன்றாக காம்படிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்கல்ல ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுங்க அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம் ஓகே உடனே சொல்லுவார் இந்த உலகத்தை யார் முதலில் ரவுண்ட் அடிக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் தட் பர்டிகுலர் ஃப்ரூட்ன்றாரு ஊர்களுக்கு மயில் இருக்கு ஏறிடுவாரு கிளம்பிடுவாரு இவர் என்ன செய்ய முடியும் தொண்டாய் தொண்டாயின்னு எவ்வளவு தூரம் போக முடியும் நேர நாகட்டு வருவார் அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வைக்கலாம் பாருங்க அப்ப அவர் சொல்வார் அழகா அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் அப்படியானால் என் பேரண்ட்ஸை ரவுண்ட் அடித்தால் திஸ் வேர்ல்டை ரவுண்ட் அடித்தால் தானே அர்த்தம் எக்ஸாக்ட்லி <laughs> உடனே பிள்ளையாளர் அம்மா அப்பா ரவுண்ட் அடிச்சுட்டு படத்தை வாங்கிக்கிறார் ஏய்யா இந்த திருவிளையாடலை எப்பயா ஹாலிவுட்ல எடுத்தாங்க <laughs> நடுவுல சில விஷயங்களை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது நான் இதுவரைக்கும் வேற திருவிளையாடல கேட்டிருக்கேன் இந்த பர்டிகுலர் ஃப்ரூட் அப்படின்னா எங்க இதுல வேற ஒண்ணு இல்ல நடுவர்களே என் பையனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன்னா சேர்த்து விட்டவங்க அங்க முதல் கேள்வி கேட்டாங்க அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்க ஏன் ஏன் மகனை படிக்கிறதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்பயே யோசிச்சேன் ஏன்னா முக்காசு படத்தை நான் சொல்லி இப்படியே சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கு இப்ப எது வேணாலும் இங்கிலீஷ் தான் நமக்கு ஆளுதான் கொஞ்சம் பர்சனாலிட்டி இல்லையே தவிர இங்கிலீஷ் நல்லா வர பாருங்க உண்மையை வச்சான் படத்தை பார்த்தேன் அவ்வளவு உட்காந்து அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு டவுசர் போட்டுக்கேன் அந்த படம் வர்றப்ப நான் திருவிழாடல் உட்காந்து பார்த்துட்டு ஒரு பெருசு அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு கணேசன் வசனம் பேசினார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது பொழிவோ பயிர்கிறது கிளிகளப்பின் சிறையை தருவை கூந்தலின் நிறைய உழவோ நீகரின் போது இவர் கைதிட்டார் கிளப்பிட்டாடியா எனக்கு ஒன்றும் புரியல என்ன கலப்புனான்னு பெரிய பெரியவட்ட போய் கேட்டேன் ஐயா என்ன சொன்னாருன்னு கைதிட்டுறீங்க பேசாமடா உனக்கு இடைவேளைக்கு முறுக்கம் தரண்டா இதெல்லாம் கேட்கப்படாது அது யாருக்கு தெரியும்னாரு ஏதோ ரசிச்சேன் அவ்வளவுதான் சந்தோஷமா ரசிச்சு வெளியே வந்தோம் அப்ப ஆரம்ப காலத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் கூட அப்படி பக்தி படமா கொடுத்துட்டு இருந்தான் அடுத்து வந்தான் தேச தொண்டர்கள் படத்தை எடுத்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை யாருக்கு தெரியும் அப்படியே கண் முன்னால் கொண்டு அப்படி காட்டினார் சிவாஜி கணேசன் அழுகாதவன் யாருமே கிடையாது அப்படியே செக்கிழுத்து அந்த காட்சியை பார்த்து நம்மால் புல்லரிச்சு அப்படியும் ஆஹா இப்படியெல்லாம் செக்கிழுத்து அடிபட்டு உருக்கப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தையா அடை வச்சுட்டாங்க என்ன செய்ய முடியும் அதுக்கான கோயம்புத்தூர்ல ஒரு செக்குக்கு ஆர்டர் கொடுத்தா எடுக்க முடியும் ஏதோ வழி வந்து ஒரு கஞ்சா வெளுத்தேன் அவ்வளவுதான் ஒரு வேதனை ஏதோ இழுத்திருக்காங்க இழுத்திருக்காங்க மனசு பாதித்திருக்கிற நடுவர்களே அதைத்தான் இங்க குறிப்பிடணும் அவ்வளவுதான் ரெண்டு மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருக்கான் சந்தோஷம் உள்ள உட்கார்ந்துருக்கான் அடுத்த பல இறங்கி வராரு பட்டுக்கோட்டை போன்ற பாடலாசிரியர்கள் உள்ள நுழையிறான் சாதாரண வார்த்தைகளை போட்டு பாடல்கள் அப்படி மக்கள் தோல்ல கை போட்டு இன்னைக்கு ஒரு ஜனரஞ்சகம் ஆக்கிட்டான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிற இருக்கிறவர்களே குடிசையில ரெண்டு பேர் இருந்தா ஒரு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டானா படுக்க இடம் இல்லை அதுல ஒரு கல்யாணம் காட்சி முடிக்க வேண்டியிருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க பொண்டாட்டி கிட்ட தனியா பேச முடியாது அப்படிங்கிறப்ப கிளைய வந்துடும் வேளாண்டி வெத்தலை தீந்து போச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படிங்கும் ஐயோ ரெண்டு வார்த்தை தனியா பேச முடியலையே ரெண்டு வார்த்தை தனியா பேச முடியா அந்த குடிசுக்குள்ள என்னத்த நடவடிக்கை செய்வேன் வழி இல்ல சந்தோஷம் பொண்டாட்டி குடிச்சுமா போறான் போய் அப்படியே தேட்டர்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஆஹா அதெல்லாம் அனுபவிச்சாத்தான் தெரியும் இப்பத்தான் தெரியுது எங்க அக்கா வந்து ஏன் அழுதுருக்குன்னு இல்லைங்கள ஒரு வீட்டுக்காரம்மா ஆமா அது ஒண்ணு சினிமாவை பார்த்து அழுகல இருந்திருந்த மனுஷன் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு கூட்டு வந்தாருன்னு ஆனந்த கண்ணீர் அழுது உனக்கு இந்த விவரம் தெரியாத படத்துக்கு கூட்டு போய் ரெண்டு மணி நேரமா ஒரு அஞ்சு வீசா முறுக்கூட வாங்கி கொடுக்காம கொலை பட்டினியா உட்கார வச்சு பார்க்க வச்சுக்கிட்டு இருந்தா அழுகாதா பின்ன அஞ்சு காசு முறுக்கூட வாங்கி கொடுக்காம இருந்திருக்காரு நினைக்கிற அந்த மனுஷன் வாங்கி வாங்கி பார்க்க வச்சு தின்றுப்பாரு எங்க அக்கா வாங்க அதுக்கு அழுதுருக்கு அவன் குடி வீட்டுல கிடைக்காத இன்பத்தை திரைப்பட கொட்டவுக்குள்ள உட்காந்து அப்படி மனைவியோட உட்காந்து அவன் பாக்குற காட்சி இந்த புதுமண தம்பதியில பாக்கணும் கிராமத்துல அதுக்கு பேசுறது உரசிக்கிறது இடைவேளையில கேட்பேன் ஏ என்ன தாய் வேணும் உனக்கு இந்த முக்கணமா வச்சு ஐஸ் திங்கிறாங்கல்ல அது வாங்கி கொடுமைச்சேன் ஏ அது போனீஸ் அது பூனைஸ்மா அதே மச்சான் ஒண்ணு வேணும் அப்புறம் இந்த கண்ணாடி பயில வச்சு முறுக்கு முறுக்கு இல்ல அது ஒண்ணு இந்த வாங்கிட்டு வரேன் இந்த பையில கோனேஸ் இந்த கையில பாப்கார்னு காவடி தூக்குமா வர விளையாடே ஒழுகடே வேடா சந்தோஷமா வரேன் வந்து அப்படி கொடுத்த திங்கிற காட்சியை பார்க்கணும் இந்த மச்சான் நீ கொஞ்சம் நக்கிக்கா பாக்குறாங்க நாலு பேர் லைட்டை மட்டும் நக்கு எவ்வளவு சந்தோஷமா திங்கிறாங்க எவ்வளவு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை திரைப்பட குட்டைக்குள்ள மகிழ்ச்சியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அந்த போப்புல மண்ண போடுற ஏதோ திரைப்படம் வந்தவர்களே நாடு நாசமா போனதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை உருவாக்காத உட்கார்ந்துருக்க ஆள ஊரா நம்மாளு உருவாக்க நம்பிட்டு போயினேன் இதனாலதான் நாடு கெட்டு போச்சு நம்பிச்சுன்னு வச்சுக்க எதன் கெடுத்துட்டு இருக்கான்னு தெரியாம போயிடும் இந்த வேலையை தயவு செய்யும் செய்யாதீங்க இப்படியே நாலு பேர் சேர்ந்து சொன்ன வச்சுங்க சினிமா தான் கெடுத்து போடுச்சு சினிமா தான் கெடுத்து போடுச்சுன்னா நம்மால் நம்பிடுறேன் இருந்தாலும் இருக்குங்கப்பா இவன் கருத்துக்கு நினைச்சிட்டுறீங்க இந்த ஆளுகளுக்கு இன்னும் விவரம் தெரியாத நடுவர்களே இந்தியாவில முக்காசி ஊத்துட்டாங்க பிளாட் போட்டாங்கல்ல பிளாட் போட்டாங்க இன்னும் தெரியாது இன்னும் தெரியவில்லை எது சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த இந்தியாங்கிறது இன்னும் புரியல முக்காவாசி வித்துட்டாங்க இது எப்ப தெரிய போகுது தெரியுமா உங்களுக்கு நம்ம ஊர் பெட்டிக்கடையில் வந்து வெள்ளக்காரன் உட்கார போறேன் வெத்தலா கடையில வெத்தலா கடையில உட்கார போறேன் டேவிட் ஸ்கூ ஸ்கவுட் வெத்தலா கடையில் போடுவேன் இவன் மேட்ச் மேட்ச் பார்ப்பாங்க நல்ல கடையா இருக்கும் டே இங்கிலீஷ் இருக்காங்க இல்ல நல்ல கடையா இருக்கேன் போவார் நம்ம ஆளு பிடி வாங்க போவாரு பத்து காசு கொடுத்து கேட்பாரு கணேஷ் பீடி அவன் பார்ப்பான் what beedi a what beedi இல்லையா கணேஷ் பீடி வாட் பீடி ஆறாவது கணேஷ் பீடி கணேஷ் தும்பிக்கை இந்த தந்தம் புலியார் கணேஷ் இவர் டபுள் கொடுத்துருப்பாரு அவர் அப்பயும் ஏன் வந்து வெள்ளக்கார உட்காந்துருக்கான்னு தெரியாது கிட்ட போய் இவர் இங்கிலீஷ் பேசி பீடி வாங்கிட்டா அது பெரிய சேலஞ்ச் அவருக்கு நான் பேசி வாங்கிட்டு தெரியுமா இவன் வந்து புளிக்கிட்டு இருக்கான் இப்படி ஆளு இப்படி ஆளை வச்சுக்கிட்டு இந்தியாவை கூறு ஓட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க நாங்க சொல்ற காரணம் வேற இதை கொண்டு வந்து சினிமாவை இப்படி சீரழித்து விட்டதுங்கிற ஒரு பொய்யான ஒரு மாயத்தை உருவாக்க வேண்டாம் இந்த ஒரு தப்பு செய்ய வேணாம் அந்த அணித்தலைவர் சொல்லிக்கங்க அப்புறம் ஏடாவிடமா இப்போ நான் ஒரு பயங்கரமான ஆளு நீ என்ன மேடையில கோதாவில் இறங்கிருவ போல இருக்க சலாம் வரிசைலாம் எடுக்காதீங்க நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாது நடுவில் உங்க உயரத்துக்கு நம்மளால சலாம் வரிசை எடுக்க முடியாது பிரச்சனை என்னங்கிறத சொல்றதை விட்டு போட்டு ஏன் சார் அப்படி ஒரு தப்பான இதை சொல்லிட்டு இருக்கணும் திரைப்படம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான அறிவியல் ஆயுதம் எவ்வளவு அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மை பார்த்துருப்பீங்க அந்த காலத்துல ஒரு கல்யாணம் வீடு ஒரு காது உத்தர வீடுனா அஞ்சு மணிக்கு தான் தூக்கிட்டு போயாரு பப்பரப்பான் தூக்கி போய் வைப்பார் ஸ்பீக்கர் அப்படி திருப்பி போன் அஞ்சு மணிக்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்டாரு பழமீக தமிழப்பாம் தமிழ் ஞான பழம் நீங்கப்பாம் சுத்தி சுத்தி அந்த காத்து மை செட்டுக்காருக்கு இந்த ஒரு கை மட்டும் நீளமா ஆயிரம் பேர் போனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு போடுவாங்க அந்த ஓராடுற மை செட்டுக்கார் மாயாண்டேன் ஏன்னா அவர் இந்த ஒரு கை மட்டும் வீசி நடப்பாரு பார்த்தேன் ஒரு ஜென்ரேஷன் இப்படி போயிட்டு இருக்கே காப்பாற்ற முடியாதா இந்தியாவில் ஒரு ஜென்ரேஷன் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னொரு ஜென்ரேஷன் கை நீளமா போயிட்டே இருக்காங்க இவன் டேபிள் கடையில வாங்குறானா நீளமா வாங்குறானா தெரியல இது மாதிரி இவனுக்கு இப்படி ஒரு நீளமா கை போய்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சான் சரி இந்த ஜென்ரேஷனை காப்பாற்றணும் அடுத்து ரெக்கார்ட் பேரை கண்டுபிடிச்சு கையில் கொடுத்தோம் கல் மாதிரி பிளேட்டை போட்டு டிக்கு டிக்குன்னு தட்டி போட்டாரு காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் கா வாலிபத்தில் கா வாலிபத்தில் கா ஆஹா அப்புறம் தூக்கி போடணும் காதலிக்க ஜாதகத்தில் வா ஜாதகத்தில் வா ஜாதகத்தில் வா ஜாதகத்தில் வா ஆஹா இங்கேயும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு பார்த்தாங்க கடைசியில் இப்ப டேப்பரை கார்டை கையில கொடுத்தாச்சு ஒரு கேசத்தை போட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு போயிடுறாரு சந்தோஷம் ஒரு பண்ணலாம் கழிச்சு வெளியே வர்றாரு இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியை திரைப்படத்தில் கொடுத்துட்டு இருக்கும் சொன்னா இந்த கோஷ்டி வந்து என்ன சொல்லுது மறுபடியும் பழனி ஒரு படம் ஒரு அருமையான விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற திரைப்பட தொழிலை இவர்கள் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் எந்த ஒரு திரைப்படம் ஒரு மனிதனை கெடுக்க முடியாது இப்ப எங்க மாதிரி ஆளுகிட்டா மூணு மணி நேரம் ஒரு அசிங்கமா படத்தை போடுங்க நெஞ்ச நிமிர்த்திட்டு பார்த்து போட்டுட்டு போட அப்படின்னு வெளியே வந்துடும் ஆனா அந்த கோஷ்டி அப்படி கிடையாது ஒரே காட்சி தான் நாக்க தொங்க போயிருக்கு தப்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கு இப்ப விளங்க தப்பு திரைப்படத்தில் இல்லை பார்ப்பவர்களுடைய கண்களிலும் நெஞ்சிலந்தா இருக்கு நடுவர்களே திரைப்படம் வன்முறையை பூத்து விட்டது எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம் மம்பாய் படத்தை பார்த்து போட்டுத்தான் வெடிகுண்ட போட்டேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இன்னைக்கு வெள்ளக்கார இந்தியாவில் காலை வச்சானோ அன்னைக்கே வெடிகுண்டு போட்டாங்க வரலாறு படிக்கும் ஒரு வாத்தியார் சரியா படிக்கல ஒரு குற்றச்சாட்டு கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து குதிரையில ஏறிக்கிட்டு ஏகே ஃபார்ட்டி செவனோட தெரிவாங்க சுட்டுக்கிட்டே தெரிவாங்க படம் முழுக்க ஒரே சூடுவேன் உண்மையிலேயே இந்த படம் வேலை இல்லாத வாலிபர்களை பாதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நேரா துப்பாக்கியோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் போவாங்க யார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஏஸ் நான் தான் என்ன வேணும் உங்களுக்கு இப்ப பஞ்சா எப்ப வேலை கிடைக்கும் பேப்பர் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களாடா இனிமே எவனுக்குமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை கிடையாது தெரியுமா உனக்கு ஆர்டர் போட்டுக்க தெரியுமா உனக்கு என்னடா சொன்ன ஒரே போடுங்க இப்படியே போட்டுக்கிட்டு போனா இந்தியாவும் ரத்தமா தான் கிடக்கும் நடந்ததா நடக்கவில்லை நடுவர்களே உண்மையிலே அப்படி வெறி வருகின்ற அந்த தன்மையை அப்படியே தடவி கொடுத்து அப்படி வெறிபிடித்தவர்களும் மிருகம் மிருகமாக மாறிவிடக் கூடாது என்ற ஒரே நல்ல எண்ணத்தோடு அவர்களை இன்னும் மனிதனாக பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற திரைப்படம் பார்த்துருப்பீங்க வீட்டில் நடக்க பையன் ஒரு கண்ணாட்டம்ல உடைச்சினான் அவங்க அப்பா வந்து ஒரே அறை ஏண்டா நாயே உங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொடுத்த ஒரே ஒரு கண்ணாட்டம் உடைச்சு போட்டேரான் அவர் ஒரு ரவுண்ட்ல ஒரு அறை உடனே அவன் அம்மா வந்துடும் ஆனா நாசமா போறவளே வெள்ளிக்கிழமை அதுமா கண்ணாட்டம் உடச்சு போட்டு நான் சனிக்கிழமை உடச்சா விட்டுருவாங்களா ஒரு சொத்து மட்டும் விடுவாங்க அது ஒரு நாலு மாதம் ரவுண்ட்ல விட்டு அடிப்பாங்க இந்த சந்தேக கேஸ்ன்னு சொல்லி நல்லவனை பிடிச்சி போட்டு ரவுண்ட் விட்டு அடிப்பாங்க அது மாதிரி ரவுண்ட்ல விட்டு அடிப்பாங்க அப்படி வேதனையோட படத்துக்கு போதான் அங்க சண்டைக்காய்ச்சல வெறும் கண்ணாடியா உடைப்பாங்க பாக்குறான் உடைங்கடா ஐயா உடைங்கடா வீட்டை ஒரு டம்பர் உடைக்கிறதுக்கு வெளுக்கிறாங்கடா நீங்க உடையா அவருக்கு ஒரு குசி அவரு ஒரு வடிகால் அவன் மனதில் இருக்கிற ஏக்கத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு போயிடலாம் சும்மா வந்து குற்றம் சொல்லக்கூடாது எங்கே குற்றம் இருக்கிறது ஒரு காலத்தை பாக்குறான் கிழவி நாலு கல்ல போட்டு அண்டா மேல வச்சு தண்ணியை ஊத்தி நெல்ல போட்டு ஆ புசுக்கான் புசுக்கான் புசுக்கான் புசுக்கான ஒரு மணி நேரம் ஊதும் இப்படி ஊதியே என் இந்திய திருநாடு எத்தனை பாட்டிகளை இழந்து விட்டு தெரியுமா நிறைய பாட்டி போய் சேர்ந்துருச்சு அப்புறம் பார்த்தான் மண்ணெடுப்பு கண்டுபிடிச்சான் ஸ்டவ் கண்டுபிடிச்சான் இப்ப கேஸ் சிலிண்டர் இந்த சிலிண்டருக்கு பதியாம நான் பட்ட வாடு உங்களுக்கு தெரியாது பக்கத்து ஒரே வருஷத்துல வாங்கிட்டேன் இங்க வேணுமா வேண நீ எல்லாம் ஒரு வாத்தியா கருப்பா இருந்தாலும் லட்சம் இருக்கணும் கட்டணம் பாரியா ஒரு சிலிண்டர் வாங்க வக்கல நீ எல்லாம் வாத்தியார் வேலைக்கு போறியாக்க நீ பதிஞ்சிட்டு வாயா பதிஞ்சிட்டு வாயான்னு விட்டு ஒரே ஏழ்ற நானும் அவனை இவனை காலை பிடிச்சி கடைசியா ஒரு எம்பி கிட்ட போய் ரெக்கம் லெட்டர் வாங்கி கேச வாங்கியாச்சு இப்ப பாருங்க காலையில ஏழு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறா ரெண்டு நிமிஷத்துல பால் அஞ்சு நிமிஷம் சாப்பாடு ஏழு மணிக்கு கையில டிஃபன் ஹாய் வட்டடக்கண்ணா பார்த்து பொங்கத்தான் ஹாய் சந்தோஷமா இருக்கும் எத்தனை நாளைக்கு இந்த அத்தை கேஸ் திருற வரைக்கும் வேணா வேணா இருக்குது பின்னாடி அத்தா நம்மள நெளிஞ்சுக்கிட்டு தெரியாத நான் எழுதி நடுவர்களே அத்தான்ங்கிற வார்த்தையை சம்பளத்தன்னைக்கு கேட்டே பழைய போயிட்டு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து நிற்கிறது கேஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஆ எங்கு பார்த்தாலும் கேஸ் என்று விடுத்து எத்தனை பேர் சாகிறார்கள் அது சீரழிக்கவில்லையா இதுவா குற்றச்சாட்டு எப்படி கேஸ் வெடிக்குது யோசித்து பாக்குறேன் லட்சுமிக்கா பத்த வைக்கும் கேஸ திறந்த உடனே ஏத்து விட்டு வெள்ளையம்மாக்கா வந்துடும் லட்சுமிக்கா இங்க வாயே இந்த வந்துட்டனுக்கா ரெண்டு உட்காந்து மாட்டாட ஆரம்பிச்சிடும் எழுத்து வீட்டுல ஒருத்தர் வந்திருக்கான் பாத்தியா பாத்தக்கா குழாயில அவ மொழியே சரியில்லை உன் புருஷன் வேற சைக்கிள் ஒரு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் மொழியா அப்படித்தான்க்கா நல்ல வந்தேன் நம்ப முடியாது அந்த காலத்துல ஆம்பளை பையில உயரமா இருந்தாலும் விவரமா இருக்குங்க சிலது நம்ப முடியாது இல்லக்கா அவகள்லாம் நல்ல வகைதான் இங்க பேசிட்டே இங்க துசுன்னு கேஸ் போயிட்டே இருக்கு அப்புறம் ஞாபகம் ஐயோ ஐயோ வந்துருவாக்கா நான் போய் உலைய வச்சுட்டு வாரேன் உள்ள ஓடின்னு தீப்புட்டி குச்சிய பொருத்தும் வெடிச்சு செத்து போகும் இது யார் தப்பு சிலிண்டர் தப்பா லட்சுமிக்கா தப்பா லட்சுமிக்காத நீங்க அறிவாளி ஏன் தேவையில்லாமல் சிலிண்டர் மேல குற்றத்தை சொல்ற அதைத்தான் நான் வன்மையாக கண்டிருக்கிறேன் கண்டிக்கிறேன் திரைப்படம் என்பது சிலிண்டர் மாய்த்தேன் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது நம்மை காப்பாற்றும் இன்னும் சொல்ல போனால் நடுவர்களே திரைப்படம் என்பது ஒரு நல்ல மருத்துவரை போல ஒரு மோசமான டாக்டர் இப்படிக்கான வச்சுக்கிறோம் ஒருத்தன் போறேன் சார் மூணு நாளா ஒரே காய்ச்சல் சார் நாக்கெல்லாம் விழுவிழுன்னு இருக்கு சார் இப்ப பார்த்து வீட்டுல ஆப்பம் பணியாரமா சுட்டு திங்கிறாங்க <laughs> உள்ள விட உட்கார்றா சார் உட்காரா சட்டை கட்டுறா மூச்சுடுறா நடிங்கிட்ட இழுத்தான் ராஸ்கர் தண்ணி சுடச்சு குடிச்சா இல்ல சார் டிவியில காமிக்கான அறிவு இல்ல எத்தனை படிக்க நீங்க எட்டா படிக்கிறேன் எட்டா படிச்சு கிழிச்ச நாய் ஒழுங்கா டிவியை பார்த்து தண்ணியை சுடக்கணும் அறிவு உனக்கு நாய் என்ன தெரியுமா உனக்கு ஊசிஷா இதுல மருந்து ஏத்திட்டு வடக்கு உரையாத்தாமா தயா போக வேணாம் ஓடிக்கான் ஒரே ஓட்டம் ஓடிக்கான் அவனை பிடிக்க முடியாது அவனை இப்படி ஒரு டாக்டர் இருந்தால் ஒருத்தன் போக மாட்டான் நல்ல டாக்டர் எப்படி பாத்தீங்க அவளுக்கு உள்ள வரீங்க வந்த உடனே முதல்ல எதுவும் காட்ட மாட்டேன் ஓடியா ஓடிய தம்பி உட்கார உட்கார உட்கார என்ன செய்யுது உனக்கு மூணு நாளா காய்ச்சல் சார் காய்ச்சல் தானே இந்த பிரண்டல வரத்தான் தைரியமா இருக்கு உட்காரு எத்தனை படிக்கிற நீ அப்ப தைரியமா எட்டா படிக்கிறேன் சார் வெரி குட் நானும் உன்னை மாட்டான் எட்டா படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா இருக்கேன் நீயும் அதே மாதிரி எட்டா படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு இந்த நாட்டுல நாயா அலையப்பட உட்காரு இவ்வளவு அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவனுக்கு தெரியாம இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துருவாரு அப்ப ஒரு கேள்வி கேட்பாரு எட்டாவது படிக்கிறேங்கிறீங்க உனக்கு பலம் நிறைய இருக்கு எங்க காட்டு டைம் காமிட்டான் சரக்கு இருக்கு சார் வலிச்சுச்சா வலிக்க இல்ல எருங்கொச்ச மாதிரி இருந்துச்சு வெரி குட் ஓடு சந்தோஷம் ஓடுறேன் இதைத்தான் ஒரு திரைப்படம் செய்து கொண்டிருக்கிறது தர்மத்தை சூதுகவும் தர்மமே வெல்லும் ரெண்டரை மணி நேரம் உள்ள உட்கார வைக்க வேண்டியிருக்கு இவ்வளவு வேலைகளை நம்ம செஞ்சாத்தான் கடைசியில் ஒரு உண்மையை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது நடுவர்களே எந்த திரைப்படமாவது ஜாதியோடு ஜாதம் ஜாதி மோத கற்றுக் கொடுத்திருக்கிறதா எந்த ஒரு திரைப்படமாவது மதத்தோடு மதம் மோத கற்றுக் கொடுத்திருக்கிறதா கிடையவே கிடையாது தர்மம் வெல்லும் என்ற நீதியை சொல்லித்தான் நம்மை வெளியே அனுப்புகிறது என்ற உண்மை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று கூறிக்கொண்டு எந்த வகையில் பார்த்தாலும் திரைப்படம் ஒருபொழுது நம்மை சீரழிக்காது என்று கூறி வாய்ப்பளித்த நண்பர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் மூரா பட்டிமன்றத்தையே வேற தேசைக்கு இழுத்துட்டு போயிட்டார் என்ன சொல்றாரு சினிமானா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படித்தான் எடுக்கணும் அப்படின்றாரு இப்படி ஒரு படம் எடுத்தா எல்லாம் உட்காந்து பார்ப்போமா ஃபர்ஸ்ட் சீன் காந்தி ஒரு அரை மணி நேரம் புத்திமதி விவேகானந்தர் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் புத்திமதி இடவேளை விடுறாங்க அப்புறம் ஏசுநாதர் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு அப்புறம் கடைசியா புத்தர் ஒரு அரை மணி நேரம் படம் முடியுது என்ன ஆமா அந்த ரெண்டாயிரம் பேர்ல நேரம் எந்திரிச்சு போய் தேட்டர் ஓனருக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சுனான் யோ விளங்குறதுக்காக எப்படி படம் எல்லாம் எடுக்கிற ஏயா வீட்டுல இருக்க புருங்கல் தாங்க மாட்டாம இங்க வந்து உட்காந்தா மாறி மாறி நாலு வேலை விட்டு புத்தி சொல்ல விட்டுகிட்டு இருக்க அப்படின்னு நடக்குமா இந்த மாதிரி படம் எடுத்தா யாராவது உட்காந்து பாப்போமா படம்னா அப்படி நாலு ஜல்காட் காட்சியில போட்டா தான் நம்மளால ரெண்டரை மணி நேரம் உட்கார வைக்க முடியும் அருமையா சொன்னார் பார்த்தா எதுலையுமே ஒரு கற்பனை கலந்து ஒரு விஷயத்த சொன்னா தான் நம்பால உட்காந்து கேட்பேன் விவரமான ஆளுங்க எங்க பயலுக பள்ளிக்கூடத்துல ஒரு நாடகம் போட்டேன் இந்த டிவியில வரக்கூடிய விளம்பரத்தையெல்லாம் உல்டா பண்ணி ஒரு நாடகம் போட்டான் அசந்து போனேன் அந்த கற்பனையை பார்த்து ரெண்டு குச்சி அப்படியே சிலுவு மாதிரி கட்டி ஒருத்தன் அப்படியே சமந்துகிட்டே போறான் ஏசுநாதர் மாதிரி பின்னால இருந்து ஒருத்தன் மைக்ல அனௌன்ஸ் பண்றான் ஆயிரத்தி எண்ணூத்தி என்னமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள் ஆனா பேங்க் அதிகாரிய மாதிரி நாலு பேர் வந்து ஏசுநாதர்கிட்ட பேசுறாங்க யாரியா ஏசுநாதருங்கிறது நான் தாங்க பேங்க்ல ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கினியாம்ல ஆமாங்க கொஞ்சம் ரூபா வாங்கியிருந்தேனுங்க அப்படிங்கிறாரு ஏய் அதை அடைக்கல ஒழுங்கா ரொம்ப கஷ்டமா போச்சுங்க அடைக்க முடியலைங்க ஏ இந்த ஆள்கிட்ட இருக்கிறத ஏதாவது ஜப்தி பண்ணியா நம்மள்கிட்ட சிலுவையை தவிர வேற என்னங்க இருக்குன்ற புருங்குடா புடுங்குடா தேக்கு மர சிலுவை மாதிரி இருக்கு அப்படின்னு பேங்க் அதிகாரிய ஏசுநாதர்கிட்ட சிலுவையை பிடிந்து போயிடுறாங்க உடனே ஏசுநாதர் மைக்கு கிட்ட வந்து சொல்றாரு எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை தந்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்ற பயில எவ்வளவு கற்பனையா சிந்திச்சிருக்கேன் பாரு இந்த மாதிரி கற்பனையா அந்த விஷயத்த சொன்னாதான் உட்காந்து நம்மால் கேட்கிறேன் இன்னொரு நேரம் போட்டாங்க மகாபாரத காட்சியை கொண்டு வர்றேன் துச்சாதனன் திரௌபதியை துயில் உரிகிறார் உரியும் போது அந்த திரௌபதி கத்துது கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாத்த வரமாட்டாயா அவனா கிருஷ்ணா வந்துடுறாரு வழக்கம் போல வந்துட்டு துச்சாதனை பார்த்து ஓ என்னையா விவரம் இல்லாத ஆளா இருக்க மெதுவா உருகிட்டு இருக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீடு கொடுக்க வேணாம கல்யா அப்படின்ட்டு கிருஷ்ணன் வாங்கி விருன்னு அவரு உருவ ஆரம்பிச்சார் உன்னை திரௌபதி பார்த்து கிருஷ்ணா என்ன உன் தொழிலையே மறந்துட்டியா நீ எல்லாம் கோஆப்டெக்ஸின் மைமைதான் திரௌபதி அப்படிங்கிறாரு இந்த கோஆப்டெக்ஸ பயில எப்படி அடிச்சு கொள்றான் பாத்தீங்களா இப்படி விஷயத்த சொன்னாதான் நம்பால உட்காந்து கேப்பானா விளம்பரங்கள் என்றால் என்ன அப்படின்னா வெட்டி நான் போடாமல் அங்க இருந்த விஷயத்தை இப்படி போடணும் இதைத்தான் கவிஞர் மூரா சொன்னார் ஒரு கற்பனையுடன் கலந்து ஒரு நல்ல விஷயத்தை சினிமா சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் வீரபாண்டிய கட்டம் படம் பார்த்திருப்பீங்க சிவாஜி கணேசன் எப்படி வசனம் பேசுவார் சக்தி கிருஷ்ணசாமியினுடைய வசனம் சக்தி மிக்க வசனம் எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா களை வரித்தாயா கழனிவாழ் உழவர்க்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா தூ கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவனை கேட்கிறாய் கிஸ்தி அப்படிங்கும்போது நம்பால் அப்படியே உணர்ச்சி ததும்ப உட்காந்துருந்தான் தியேட்டர்ல உண்மையிலே வீரவாண்டிய கட்டவன் இப்படி பேசிருப்பாரா அவரு திருநெல்வேலிக்காரர் திருநெல்வேலி பாசையில தானே பேசியிருப்பாரு ஏழே வெள்ளக்கார போலுவலா வயலுக்கு வந்தியால நாத்து நட்டியால களை பறிச்சால ஏழே சமட்டி புடுவல சமைச்ச யார்த்தட யார்த்தல வரி கேட்டு திர்ற கொண்டு விடுவல கொன்னு வரி கேட்டு திரிஞ்ச பிச்சு விடுவல பிச்ச ஆர்ட்ட வந்து வரி கேட்டு திருல போலே அப்படின்னு பேசியிருப்பாரு உண்மையிலேயே இதே மாதிரி சிவாஜி என்ன படத்துல பேசினா உட்காந்துருப்போமா நம்ம ஏழே ஒயலுக்கு வந்தியாலே நாற்று நட்டியாவே களபரிச்சியாவே வெட்டி புடிவேவே வெட்டி என்னவே சொல்ல அப்படின்னாருனா ஐயா எங்களை கொல்லணும்னு முடிவு வண்டியிலாயா அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிருவேன் படத்துக்குன்னா அதுக்குன்னு ஒரு கற்பனை வேணும் கவிஞர் மூரா பட்டிமன்றத்தினுடைய வாதத்தையே அவர் பக்கம் திசை திருப்பி கொண்டு போய் டாப்ல நிறுத்திட்டார் சினிமா கட்சி இப்ப சூப்பரில் நிக்குது சினிமா தான் சமுதாயத்தை சீர்படுத்தி இருக்கிறது அது ஒன்றும் சமுதாயத்தை சீரழிக்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் இனி சீரழிக்குதுன்னு சொல்லி பேசுறதுக்கு பேராசிரியர் சுப மாரிமுத்து வாரார் வாங்க மாரிமுத்து வாத்தியார் அவர்கள பேசுங்க என் தமிழாசன் திரு சுப்பிரமணியம் அவர்களை வணங்குகின்றேன் புகழ்மிகு நடுவர் அவர்களே நமது ஆடியோ கேசட்டுகளை தமிழகம் எங்கும் ஏன் உலகமும் கூட பரப்பிக் கொண்டிருக்கின்ற ராம்ஜி கேசு நிறுவனத்தாரே எங்களது பேச்சுக்களை உயிராக மாற்றிய பொறியாளர் ரவி அவர்களே முக்கியமான பாயிண்ட போடியா அந்த கம்பெனி இல்லாட்டி நம்ம வெறும் கம்பெனி ஆயிரும் என் பேச்ச கொஞ்சம் நல்லா பதிவு பண்றதுக்காக அப்படி ஒரு பிட்டு எங்களது ரசிக பெருமக்களே உங்களுக்கு எங்களோட குழுவினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நடுவர் அவர்களை ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு கடவுள் வணக்கத்தோட ஒரு இறை வழிபாட்டோட ஆரம்பிக்கிறது வழக்கம் நம்முடைய தமிழ் தமிழ்நாட்டில் அப்படி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு தானே ஓஞ்சி போயிட்டாங்க இப்ப அதே மாதிரியாக நானும் எங்களுடைய அந்த அணிக்கு ஒரு இறை வணக்க பாடலோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அன்பே சரணம் அழகே சரணம் ஆறுயிரே சரணம் ககர முதல எழுத்தெல்லாம் காதல் தானே பகவான் நமக்கு கற்க கசடர கல்கி குமுதம் கற்றவில் விற்க பாதி விலைக்கே கார்த்திகா கனகா ரேகா கௌதமி நக்மா அப்படி போடு அருவாளன் எங்கேயா முக்கிய புள்ளிய கொண்டு வராம விட்டியான்னு பார்த்தேன் நான் நடுவர் அவர்களே நக்மாவை யார் யாரோ அப்படிங்கிறப்ப நம்ம பாட்டிலோட எனக்கு கூடாதா மீதியை படிச்சு முடி ரூபினி ரஞ்சினி ரோகிணி சித்தாரா ஈடு இல்லை உமக்கு எத்தனை நாளாயா உட்காந்து இதை மனப்பாடம் பண்ண <laughs> நடுவர் அவர்களே திரைப்படங்கள் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துச்சா அப்ப என்ன சீர்படுத்துச்சு அப்ப மனப்பாடம் பண்ண பாட்டு எங்க அண்ணன் வெண்மணி வந்தார் எழுச்சி கவிஞர் வெண்மணி கனல் வரிகள் தந்த எங்க அண்ணன் வெண்மணி அண்ணன் அவர்களே ஏன் இப்படி சீரழிஞ்சு போனீங்கன்னு எனக்கு தெரியல அவர் சொல்றாரு மிக அருமையான ஒரு காரணம் சொல்றாரு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டுக்குள்ள சினிமா வந்து ஆச்சு உலகத்துல நூறு ஆண்டுகள் தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி என்ன உலகத்துல இந்தியாவிலையும் தேனாரும் பாலாரும் ஓடி நின்று டப்பா வேலை மோந்து மோதா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார் அண்ணே நல்லா ஒரு புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கு நீங்க இப்படி போகக்கூடாது தடமாறி போகக்கூடாது இன்றைக்கு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு இந்தியாவில் திரைப்படம் வந்துச்சு அது என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்காக டாக்டர் சவிதா பாக்கரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் டெல்லியில இருந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்ணார் என்ன பண்ணாருன்னா ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு சினிமா வந்த ஆட்சி இந்தியாவில் ஏதாவது மாற்றங்கள் எது உண்டு பண்ணி இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணார் அப்படி ஆராய்ச்சி பண்ண பிறகு அவர் கடைசி கட்டுரையினுடைய முடிப்பில் அவர் என்ன சொன்னார்னா இந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் சினிமா வந்த பிறகுதான் இந்தியாவில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் குற்றங்கள் கூடியிருக்கின்றன என்ற அந்த கருத்தை சொன்ன கருத்தை தினமணி பத்திரிகையானது ஜூன் மாதம் ஏழாம் தேதி பத்திரிகையானது மிக அருமையாக எழுதியிருக்கிறது அதை தங்களுடைய பார்வைக்கு வைக்கின்றேன் இதுக்குத்தான் இந்த வக்கீல்களை பேச கூட்டு வரக்கூடாதுங்க இங்கேயும் கோர்ட்டு மாதிரி சாட்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே அண்ணன் போன்ற ஆளுகிட்டையும் மூரா போன்ற அந்த ஆளுகிட்டையும் பேசணும்னா சற்று வித்தியாசமா பேசினாத்தான் நானும் முல்லை அவர்களும் ஜெயிக்க முடியும் அல்லனா அவங்களை எங்களை வேற மாதிரி ஆய் கொண்டு போட்டுருவாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாரு சாயங்கால நேரத்து சந்தோஷமா பொழுதுபோக்கா எது பொழுதுபோக்கு இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சு ரூபாய் டிக்கெட்டை ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான் அதாவது பரவாயில்லை மன்னிச்சா கூட இன்றைக்கு பொழுதுபோக்கு என்ற பெயரிலே பொழுதையே போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பா இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமே மதுரையில இன்னைக்கு சற்றேற குறை இருபது அரங்குகள் திரையரங்குகள் இருக்கின்றன இந்த இருபது தியேட்டர்ல என் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு மூணு ஷோ ஓடுது அப்ப அறுபது ஷோ ஓடுது ஒரு நாளைக்கு ஒரு ஷோவா ஆயிரம் பேர் பார்த்தா அறுபது ஷோவுக்கு ஆறாயிரம் பேர் ஆச்சு ஒரு ஒரு மணி ஒரு ஷோவுக்கு மூணு மணி நேரம் சொன்னா ஒரு நாளைக்கு மதுரையில் மட்டும் வேஸ்ட் ஆகக்கூடிய மணித்துளிகள் மணிகள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மணிகள் இன்றைக்கு மதுரையில் மட்டுமே வீரடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதான் பொழுதுபோக்கு வளரக்கூடிய இந்தியாவில் இதான் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய தன்மை இதைத்தான் நாங்க கேட்டோம்னா அவங்க வேற மாதிரி ஒரு காரணத்தை திசைதறி போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னொன்னு சொன்னார் எங்களுடைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் ஜூன் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு தான் சொன்னார் அறிக்கை சொன்னார் திரைப்படங்களில் ஆபாசங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்பு காட்சிகள் மிகுந்து வந்து விட்டன தயவு செய்து சென்சார் போர்டு அவைகளை சற்று உன்னிப்பாக கவனித்து நல்ல தரமான படங்களை தங்களுடைய சுய உணர்வோடு வெளிவிட வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையில வெளிவிட்டார் அப்படி ஒருவேளை அது தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் இந்த நடிகரும் நடிகைகளும் நம்முடைய ரசிகர் மக்களின் மேல் ஒரு உண்மையான பற்று வைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் பிரதமர் அவர்களே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நாங்களே தரமான படங்களை ஆபாசம் இல்லாமல் எடுத்து தருகிறோம் என்று சொல்லி இருந்தால் இந்த நடிகர் நடிகைகளை முதலமைச்சர்களை என்ன பிரதமர்களாக ஏற்றுக்கொள்ள கூட நாங்கள் தயார் அவர்கள் என்ன சொன்னார்கள் சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் என்ன போராட்டம் நாங்க நடிக்கிறதே படம் அதை எடுக்கிறதே ஷூட்டிங் அதை பார்க்கிறது உங்க தலையெழுத்து என்று சென்சார் போர்டு அதிகமாக கை வைக்க கூடாது என்று ஒரு போராட்டம் நடத்தினார்களே மறியல் போர் அதற்கு என்ன அர்த்தம் நடுவர்களே அதைத்தான் நாங்க கேட்கிறோம் இப்படி நடிகர்களும் அந்த அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு திசையில் நம்ம திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அண்ணன் வந்து சொன்னார் வேத புதிதை பத்தி சொன்னார் அண்ணே ரொம்ப நன்றினே வேதம் புதிது வந்து ஜாதியை ஒழிச்சிருச்சுன்னு சொன்னார் வாழ்க அந்த படம் அதை எடுத்த பாரதிராஜாவும் வாழ்க அந்த படத்துல சொல்லிருப்பாங்க ஜாதி ஒழிய வேண்டும் என்று நல்ல கருத்து தான் தமிழக அரசு கூட ஒரு மிக அருமையான சட்டத்தை இன்றைக்கு போட்டிருக்கிறது என்ன சட்டம் என்று சொன்னால் எந்த தெருப்பெயர் கூட ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது என்று தமிழகம் எங்கும் ஒரு மிக அருமையான சட்டத்தை தமிழக அரசு போட்டிருக்கிறது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தேன் ஆனால் தெருப்பெயர்களில் ஜாதி பெயர்களை வைத்தால் ஜாதி பற்று வளர்ந்துவிடும் என்று கருதிய அந்த தமிழ்நாடு அரசு சினிமா படங்களில் மட்டும் ஜாதி பெயர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது ஏன் சின்ன கவுண்டரு கவுண்டர் பொண்ணா கக்கா நரசிம்ம நாயக்கரு மரவே தேவர் மகன் என்று ஜாதிகளில் அவர்கள் படங்களை வெளியிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நடுவர்களே கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சினிமா துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் முதலமைச்சராக வருகின்ற காரணத்தினால் நன்றி கடனாக அதை கண்டுக்காம இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அடுத்து ஒரு படம் எடுக்க போறாங்க தெரியுமா சொல்லுங்க என்ன படம் நடுவர்களே செட்டியார் மகளும் நாய்க்கியர் மகனும் எடுக்க போறாங்க ஒண்ணுதான் அப்ப குறைச்சலா இருந்துச்சு அப்புறம் அண்ணன் சொன்னார் தண்ணீர் தண்ணீர் படம் பார்த்தோன்னே திண்டுகளுக்கு தண்ணி வந்துருச்சு போராடக்கூடிய உணர்வை கற்றுக் கொடுத்தது தண்ணீர் தண்ணீர் சொன்னார் வாழ்க அப்படி ஒரு போராடக்கூடிய தன்மையை அந்த படம் கொடுத்திருந்தால் நாங்கள் படத்தை குறை சொல்ல நாங்கள் தயாராக இல்லை ஆனால் இதே மாதிரியாக ருத்ரா படத்தை பார்த்து தான் கொள்ளையடித்தேன் என்று ஒருத்தன் பேட்டி கொடுத்தான ஞாபகம் இருக்கா இல்ல உங்க திண்டுக்கலையை வச்சு பேசுமே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்காக